கோடை காலத்தை வரவேற்கிறதுக்கு இந்திர விழான்னு ஒரு விழா கொண்டாடி இருக்கேன் வெள்ளத்தை வரவேற்கிறதுக்கு ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு குளிர்காலத்தை வரவேற்கிறதுக்கு கார்த்திகை விழா அதே மாதிரி உழைப்பின் பயனை பெறுவதற்கு உழைப்பின் பயனை அனுபவிப்பதற்கு தமிழன் கொண்டாடி வரும் ஒரே விழா தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு இந்த தை முதல் தேதி தான் ஏன் இதை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றான் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ தானே ஜனவரி ஒன்றாந்தேதி ஒரு புத்தாண்டு கொண்டாடணும்ல ஹாப்பி நியூ இயர் அது ஆங்கில புத்தாண்டு ஆனால் இது தமிழ் புத்தாண்டுன்னு ஏன் சொல்றோம்ங்கிற காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் காரணம் நம்ம வாழ்க்கையே வந்து காலையில் எப்போ தொடங்குது நாள் தொடங்குறது எப்போன்னா காலைல ஆறு மணிக்கு தான் ஆனால் இங்கிலீஷ்காரனுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தொடங்கிடும் தேதி பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி எப்போ மாறும்னா பன்னெண்டு ஒன்றுக்கு பன்னெண்டாம் தேதி வந்துடும் ஆனால் அந்த நேரத்தில் யாராவது எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறோமா <laughs> பன்னெண்டாம் தேதி ஆயிடுச்சு பன்னெண்டு அஞ்சுக்கு கிளம்புடா ஆஃபீஸுக்கு அப்படின்னா <laughs> பேய் பிடிச்சி அலைகிறாங்கடா பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு ஒரு நாள் உருவாகிறதே கதிரவன் உதயத்தை வைத்துத்தான் தமிழன் வாழ்ந்திருக்கான் சூரியன் உதிச்சிருச்சு இன்னைக்கு இந்த நாள் வந்து தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளின் தொடக்கத்தை நமக்கு அறிவிப்பதே சூரியன் தான் அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள் அதனால் வாரத்தினுடைய தொடக்கமும் சூரியனை வைத்து தான் தொடங்குது மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா அமாவாசை பௌர்ணமி பாஞ்சு நாள் அமாவாசை பாஞ்சு நாள் பௌர்ணமி அதுவும் சூரியனை வைத்துத்தான் மாதமும் கணக்கிடப்படுகிறது நாளும் வாரமும் மாதமும் அதே மாதிரி வருடம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு சொன்னா தட்சநாயனத்திலிருந்து உத்தராயணம் தட்சநாயனம்னா தெற்கிலிருந்து சூரியன் வடக்கே புறப்படுகின்ற நாள் அதில் தெற்கிலிருந்து புறப்படுகின்ற அந்த நாள் தான் தை ஒன்று அப்போ சூரியன் தெற்கிலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்கின்ற அந்த நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு அதுதான் உலகத்தில் தமிழனுக்கு புத்தாண்டு அதனால ஞாயிறு சூரியனை வைத்து நாள் வாரம் மாதம் வருடம் அனைத்தும் கணக்கிட்டு வாழ்ந்தவன் தமிழன் அதனால தான் தை ஒன்னாம் தேதி தமிழனுக்கு புத்தாண்டு இனிமேல் தை ஒன்னாம் தேதி தான் நம்ம எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாம் தமிழர்கள் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் உலகத்தில் அன்பு பாசங்கிறது எந்த இடத்துல அப்படின்னா மூணு முக்கியமான ஆளுகளை நம்ம நேசிக்கணும் ஒன்று குழந்தைகள் இன்னொன்று முதியவர்கள் இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் இந்த மூணு பேரும் தெய்வத்துக்கு சமமானவர்கள் எங்கேயா தப்பு பண்ணிட்டா நம்ம டக்குன்னு ஓங்கி அறைய மாட்டான் ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது சண்டை வந்துட்டான்னா அவனை அடிக்கிறதுக்கு யோசிப்பான் ஒரு மாற்றுத்திறனாளி பஸ்ஸில் தகராறு பண்ணுறாரு இல்லையா இல்லையா அப்படின்னு ஓங்கினவன் ஏங்க உட்காருங்க நீங்கள் எவ்வளோ இடம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க காரணம் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு மதிப்பு அவங்க தெய்வத்துக்கு சமமானவர்கள் அதே மாதிரி முதியவர்கள் முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அதை பார்த்து லந்து பண்றது மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால தான் வந்து முதுமை வீட்டில் இருக்கும் இருந்தால் அந்த முதுமை வீட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு பெருமைதானே ஒழிய அந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடை அது அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் உறவினர்களை அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நான் சொல்லி அருமையாக பேசுறதுக்கு நான்கு பேர் தயாராக இருக்கிறார்கள் அற்புதமான கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் இந்த நல்ல தமிழர் திருநாள் புத்தாண்டு திருநாள் அன்று ஆவலோடு இந்த தொலைக்காட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சிக்கு மத்தியில் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்ற அணியில் உறவினர்களே என்ற அணியை துவக்கி வைத்து புதுகை கவிஞர் முத்து நிலவன் தனது கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார்